பெந்தகோஸ்தே சபையின் கிறிஸ்துவ நற்செய்தி கூட்டங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் ஒன்று வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு பெந்தகொஸ்தே சபை வளாகம் ஜி எஸ் மஹால் பின்புறம் கொணவட்டம் வேலூர் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையம் உண்டாவதாக Glory be to the holy name of the Lord. இரண்டாம் குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம் 2 Corinthians chapter 2 verse 14. இரண்டாம் குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அறிக- அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் Praise be to God who has made us to be overcoming in this Christ. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் In all places he is making us to uh, make his scent to be favored. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கை The life of Christian is a victorious life. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் That you should understand rightly. உலக வாழ்விலே மனித வாழ்வை ஒரு தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கை In the worldly life, the life of man is a life of failures. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி வாழ்க்கை But the life of a Christian is a life of victory. ஆனால் அதை சரியான விதத்தில் வாழ்ந்தால்தான் அந்த வெற்றி உங்களுக்கு கிட்டும் Only if you live that life perfectly, then that life will come to you. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் He is making us to be victorious in Christ. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் Christ means one who is anointed. கிறிஸ்து என்று சொன்னால் மேசியா என்று அர்த்தம் Christ means Messiah. அபிஷேகத்திற்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் In anointing is making us to overcome. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கூட வெற்றி சிறக்க பண்ணப்பட வேண்டுமானால் அது அபிஷேகத்தினால் மாத்திரமே அபிஷேகத்திற்குள் மாத்திரமே இயல்கும் If a Christian life also should be overcoming life, then in anointing only it's possible. அ- அந்த மனிதன் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணப்படுவான் That man will be overcoming in everything. அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் எங்கும் எப்ப எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வாழ்வு therefore the life of christian life is always overcoming in every place நீங்கள் சரியான பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்வு உங்களுக்கு நமக்கு சாத்தியமாக மாறுகிறது if we are in right anointing only then this life is possible to us ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை because wherever the, the spirit of the lord is there is liberty அபிஷேகம் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை உள்ள ஒரு வாழ்வை அளிக்கிறது only anointing is a life of liberty to man அதனால தான் நாங்கள் அபிஷேகத்துல நிரம்பும்படியாக உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் கூட்டங்களையும் இப்படி அமைத்து கொடுக்கிறோம் That is why we are organizing such meetings and times that you might get filled in the ஒரு spirit. சிலர் இந்த அபிஷேகத்தில் நிரம்புவதிலே அவருடைய மனது ஒத்து வருகிறதில்லை Some of them, their mind is not allowed them to get filled in the anointing. அவங்க வந்து தியான ஜெபம் பண்ணுவார்கள் They will only do meditation. ஆ, ஒரு சிலர் தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் Some of them will say that you should keep on தியானம் meditating. பண்ணுவது நல்லது தியானத்தின் முடிவிலே அக்னி பத்தாவிட்டால் நீ அணைந்து போய் விடுவாய் It's good to meditate, but if the fire is not quenching you, when after the, at the end of the meditating, you ஒரு will சிலர் perish. சபைகளிலே அந்நிய பாஷை பேச விடுகிறதில்லை Some of them are not allowing to speak in unknown tongues அதனால in தான் the அவருடைய church. ஊழியங்களிலே முன்னேற்றங்கள் இல்லை Therefore, there's no progression in their அவருடைய ministries. ஜீவியங்களிலே பல குற்றச்சாட்டுகளும் வருகிறது In their life, there are more accu- accusations. அபிஷேகத்துல நிரம்ப விடாமல் தடுக்கிறதுக்கு எந்த ஊழியனுக்கும் எந்த தகுதியும் கிடையாது No servant of God has any worthiness to, uh, to avoid you to uh, get filled in the spirit. தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தடுத்து நிறுத்தி ஒவ்வொருவராக சொல்லலாம் When you are prophesying, we can just stop one by another and ask- allow them to speak. சத்தமாய் பேசாதே சத்தத்தை உயர்த்தி பேசாதே அபிஷேகத்தில் நிரம்பாதே அப்படியே உம்முன்னு இரு இப்படி சொன்ன ஊழியக்காரங்கள்லாம் இன்னைக்கு ஊழியத்துல இல்லை Many servants of God who said, "Don't raise your voice and don't speak in tongues, do not prophesy," they were not in the ministry. என்னுடைய பேட்ச்ல ஒரு ஊழியர் இருந்தார் There was a servant of God in my batch. அவர் நன்றாகத்தான் இருந்தார் He was good, ஆனால் மறுபடி சில புஸ்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தார் but uh, he got some books and began to read it, அது அவரை குழப்ப ஆரம்பித்தது and it began to confuse him. அதற்கு பின்பு அவர் தியான ஜெபத்தை சபையிலே ஜபத்திலே அப்ளை பண்ண ஆரம்பித்தார் after that he applied the, uh, the prayer of meditation in the church மௌன விரதம் இருக்க வைக்கிறது just meditating in silence அந்த ஜனத்தை ஒண்ணுமில்லாம ஜீரோ ஆக்கி கடைசில இவர் ஊழியத்தை விட்டு வெளியே போய் சமீபத்துல செத்து போய் விட்டார் என்று கேள்விப்பட்டேன் and making that people zero in the church with no anointing he left the church and finally he died அவருடைய பிராக்டிஸ்ல இருந்த எல்லா ஜனங்களும் சீர்கெட்டு போனார்கள் all of them who were under his practice were all got spoiled அபிஷேகம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் the place where anointing is not there people will be spoiled பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் இந்த நாட்களில காத்திருந்து நல்ல அபிஷேகத்துல உங்களை நிரப்ப வேண்டும் அது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஏனென்றால் அது திருத்துவத்துல மூன்றாவது பகுதி முழுமையாக உன்னை ஆளுக செய்ய வேண்டும் these days you have to fill rightly in the spirit uh, body soul and spirit because it's the one of the triune in, in the trinity and you should get filled mightily பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டார் in the old testament the holy spirit was given for a definite purpose ஆலயம் கட்டும்படியாக in order to build the temple தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக in order to prophesy ஆசிரிய ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க முடியாது in order to establish the ark of the covenant ஜனங்களை நடத்தும்படியாக in order to lead the people ஜனங்களுக்கு போதிக்க முடியாக in order to preach to the people தரிசனங்களை வெளிப்படுத்த முடியாக in order to reveal visions இப்படி பல காரணங்களை நாம் கடந்த மூன்று நாட்களிலே சிந்தித்தோம் like this many aspects we meditated past days ஆனால் புதிய ஏற்பாட்டின் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் but in the new testament in every aspect of life the holy spirit is helping us சமயம் சுருக்கமாக இருக்கிற அப்படினால் சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஏவப்படுகிறேன் because time is short i want to lay before you a few verses முதலாவது சத் சத்தியத்தில் நடக்க இந்த சத்திய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் firstly the spirit of truth is enabling us to walk on the truth யோவான் 16 13ல சத்தியத்தில் நடக்க இந்த ஆவியானவர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ண ஒரு வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்துகிறார் in john 16 13 the spirit of god is enabling us to walk in truth முதலாவது இந்த சத்தியத்தில் நீ நடக்க வேண்டும் firstly you should walk on the truth அதற்கு எந்த மனிதனும் உனக்கு உதவி செய்ய முடியாது சத்திய ஆவியானவர் தான் சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை வழிநடத்த இயலும் for that no person can help you only the spirit of truth can help you to walk on truth என் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று மூன்றாம் யோவானிலே மூன்று நான்கு வசனங்களிலே நாம் பார்க்க இயலும் In third John uh, chapter uh, verses 3 and 4 we can see that uh, I have no other joy than my children are walking in truth. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒரு மனிதனை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் When the Holy Spirit comes into a man he is leading him in all truth. சத்தியம் என்று சொன்ன உடனே மனம் திரும்புதல் என்று எண்ணிவிடக் கூடாது அது பூரணம் வரைக்கும் இருக்கிறது Truth means you should not think it's stopping with repentance it's unto perfection. ஒருவனை கிறிஸ்தவனாய் மாறுகிறது மாத்திரம் சத்தியத்தினுடைய வேலை அல்ல கிறிஸ்துவை போல மாற்றுகிறது சத்தியத்தின் பூர்ணத்தின் வேலை Truth is not making a man only a Christian but leading the truth by truth leading into perfection. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the holy name of the Lord. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறவன் When a spiritual man of God, ஆ, நாம் சரியான விதத்துல சத்தியத்துல நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம் we have come to a period of time when we should walk rightly in the truth. ஆ, சத்தியத்துல நடக்காத பட்சத்துல நமக்கு பரலோகத்தின் கதவு திறக்காது When you are not walking in truth, the doors of heaven will not be opened. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்கள் திறவுங்கள் என்று சொல்லப்படும் Open either gates for the righteous nation who have kept the truth might enter in. இரண்டாம் குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது second Corinthians chapter four verse thirteen இந்த பரிசு ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார் கிரியேட்டிங் uh, வெற்றி வாழ்வின் ரகசியம் சத்தியத்தில் நடப்பது இரண்டாவது விசுவாசத்திலே வருவது walking truth is walking truth and the secondly the இந்த ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியாய் மாறுகிறார் ஸ்பிரிட் இஸ் பிகமிங் இந்த விசுவாசம் தான் நமக்கு வெற்றி வாழ்க்கை கொண்டு வருகிறது அபிஷேகத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு விசுவாசம் நமக்கு பூர்ணத்தை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது When we come into anointing, this faith is taking us unto perfection. விசுவாசம் என்பது சாதாரண விசுவாசம் அல்ல அது தேவகுமாரனை பற்றும் விசுவாசமாக மாற வேண்டும் Faith is not an ordinary faith, but faith according to the Son of God. இதனால தான் யூதா 20 ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது That is what reading in Jude verse நீங்களோ பிரியமானவர்களே உங்களை உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் Beloved, you keep yourself on the most holy faith. மகா பரிசுத்தமான விசுவாசம் விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் we should confirm ourselves upon the most holy faith ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசித்து நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு அருள் செய்கிறார் the spirit of god is helping a man of god to walk in faith அப்படி இல்லாவிட்டால் அவன் விசுவாசத்திலே தோற்று போன பின்பு அவன் வெற்றி வாழ்க்கை வாழ இயலாது அவன் வெற்றி பெற்றவனாய் கருத முடியாது after failing in faith he cannot be an overcoming person and he cannot be victorious ஏசாயா 61 ஒன்றை பார்க்கும் பொழுது Isaiah chapter 61 verse 1 இல்லாவிட்டால் லூக்கா 4 18 ஐ பார்க்கும் பொழுது or when we read Luke 4:14 சுவிசேஷம் சொல்ல இந்த ஆவியானவர் அருள் செய்கிறார் here the holy spirit is uh, his is moving him to speak the truth கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன் the spirit of the lord is upon me and i declare the gospel வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு அவசியம் ஒரு மனிதன் ஊழியம் செய்யக்கூடியவனாய் மாற வேண்டும் for a victorious life one man should do the ministry ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் when one is called a child of god கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் he is anointed to preach the gospel to the poor உனக்குரிய அபிஷேகம் கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருப்பதனுடைய நோக்கம் நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும் The purpose of the Spirit of God to be upon you is that you might tell the gospel. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் You should preach the gospel to the poor. இதை குறித்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் பேசும் பொழுது When St. Paul is speaking about himself, அது ஒரு கடன் என்று சொல்கிறார் he said that he is in debt. சுவிசேஷம் சொல்லுவது ஒரு விசுவாசியினுடைய கடன் Telling the gospel is the task of a believer. அந்த கடனை அடைக்காமல் நீ பரலோகத்துக்கு செல்ல இயலாது Without giving that debt, you cannot go to heaven. ரோமர் 1 14 15 பார்க்கும் பொழுது Romans 1, 14 and 15, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன் he says that I am a debtor both to the Greeks and to the barbarians, both to the wise and to the unwise. கிரேக்கர் அந்நியர் ஞானிகள் மூடர்கள் Greeks, barbarians, wise and unwise. ஏ- ஏனென்றால் Because ஆகையால் நான் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் Because I want to preach the gospel unto you who are in Rome also. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாம் சும்மா இருப்பதல்ல Having received the Holy Spirit, we should not be silent. சும்மா கை தட்டிட்டு ஆவில் நிரம்பி போகிறதல்ல Just clapping our hands, fill it, filling and going. இல்ல வாயை It's not திறந்து sufficient. பேசாம உம்முன்னு நின்னுகிட்டு நம்ம போய் எழும்பி போறதல்ல Or just becoming dumb without opening our mouth. அபிஷேகம் பெற்றா நீ சத்தியத்துல நடக்கணும் If you are anointed, you should walk in the truth. it. அபிஷேகம் பெற்ற நீ விசுவாசித்து ஆவியிலே முன்னேறி செல்ல வேண்டும். If you are anointed you should go ahead in the faith. அபிஷேகம் பெற்றால் நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டும். If you are anointed you should declare the gospel. அவன் கிரேக்கனாக இருக்கலாம். He might be a Greek. அவன் அந்நியனாக இருக்கலாம். He might be a babylonian அவன் ஞானியாக இருக்கலாம். He might be a wise. அவன் மூடனாக இருக்கலாம். He might be unwise. என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். As much as possible I want to preach the gospel. நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள். We are all preachers. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள். All those who are anointed are evangelists. அதனால தீமு தீமத்திய ஒரு அப்போசல் ஊழியனாக இருந்தாலும் அவனை குறித்து பவுல் பேசும் பொழுது நீ சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று அவனுக்கு நினைப்பூட்டுகிறான் although timothy was an apostolic minister when paul is speaking he is asking him to do the work of evangelism இப்படிப்பட்ட ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்து இந்த ஊழியத்தின் இந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும் through these meetings uh, you by anointing you should be the one who are preaching the gospel அடுத்து இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன nextly was the purpose of this anointing புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் அவர் வருகிறார் ஒன்று சத்தியத்தில் நடப்பது விசுவாச வாழ்க்கையில வாழ்வது சுவிசேஷம் சொல்லுவது அடுத்து ஊழியம் செய்வது in the new testament is coming in every aspect of life that is to walk in the truth to walk in faith and to declare the gospel and next to the ministry ரோமர் 14 ஆம் அதிகாரத்திலே in romans chapter 14 17 18 வசனங்களிலே பார்க்கும் பொழுது verses 17 18 when இவைகளிலே ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் that if one should serve christ in this பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலே ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் அவனை தேவன் அங்கீகரிக்கிறார் by the joy of the holy spirit one is serving god then he is acceptable to God. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டு நீங்க துக்கத்தோடு உட்காரக்கூடாது After receiving the Holy Spirit, you should not be in sorrow. பரிசுத்தாவின் அபிஷேகமே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்கு தான் அந்த அபிஷேகம் Anointing of Holy Spirit is to make your grief to joy. ஒன்றரை மணி நேரம் ஆவில் நிரம்பிட்டு மூஞ்சி தொங்க தலையை தொங்க போட்டுட்டு போக கூடாது Getting filled for one and a half hours, you should not put down your head and go. ஆ, நீ ஒன்றரை மணி நேரம் ஆவில் நிறைஞ்சா நீ சிங்கம் மாதிரி வெளியே போகணும் After getting filled for one and a half hours, you should go out as ஆ, நீ lion. வெளியே எழும்பி போகும்போதே பிசாசு பிசாசு எல்லாம் ஓடணும் When you go out itself, Satan should flee. செத்து போன மாதிரி நீ எழும்பி போக போக கூடாது you should not go out as dead நீ ஒரு சிங்க நீ யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய நாம் பிள்ளைகள் you we are the children of the tribe of lion of Jacob பால சிங்கங்கள் போல நாம் எழும்பி செல்ல வேண்டும் we should go out as young lions பரிசுத்தாவியினால ஒரு சந்தோஷம் இருக்கு இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு உம்முன்னு நீ போனீனா உன்னைய மாதிரி கேவலமான ஒரு ஆள் உலகத்திலேயே கிடையாது but the anointing you have joy if you go out with a drooping face then there's nobody as shameful as you இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நீ செத்து போனவன போல நடைபணமாக திரும்பி போக கூடாது after coming to this meeting as a dead person you should not just go out இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற துக்கம் கசப்பு வைராக்கியம் எல்லாமே தூக்கி எரிஞ்சு வெளியே போயிடும் when this anointing comes into you all the grief and sorrow and every bitterness will go out of you பரிசுத்தாவினால் உண்டாகுற சந்தோஷம் என்கிறது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை வழிநடத்துகிறது the joy of the holy ghost is leading into a life of joy ஆவியில களி கூர்ந்தார் என்று இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறார் we see that jesus rejoiced in the spirit அவர் உலக பிரகாரமாக களி கூரல he did not rejoice in the worldly manner நமக்கு உலகத்துல என்டர்டெயின்மென்ட் கிடையாது we have no greatness in the world at all உலகத்துல நமக்கு டைம் பாசிங் எந்த விதமான காரியங்களும் கிடையவே கிடையாது we have no time passing at all in the world நமக்கு களி கூறுதல் என்பது பரிசுத்தாவில தான் our rejoicing is only the holy ghost அதனால ஒரு சிலர் இந்த ஆடும்போது கையை போது காலை ஆட்டும்போது இல்ல விட்டு ஆவியில் நிரம்பி களி கூறுறத பார்த்த உடனே என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க உனக்கு அந்த அனுபவம் இல்ல நீ எம்டி உன்னால உன்னா நீ இப்படி தான் பேச முடியும் உன்னால when some of them are saying some of them lifting up their hands and dancing in the presence of god they say why they are rejoicing like this because they are empty உலகம் கொடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப நதி நமக்குள்ள வந்திருக்கிறது the world cannot give neither take away such a river is flowing among us the megal வந்து ஏன் இப்படி குதிக்கணும் ஏன் இப்படி ஆடணும் That Michael came and asked as to why he should dance like this and jump like this. கடைசில என்ன நடந்துச்சு தெரியுமா Finally what happened was சாகர வரைக்கும் அவளுக்கு குழந்தை கிடையாது கற்பத்தை அடைச்சிட்டார் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஆண் பிள்ளையே உனக்கு ஜெயமான வாழ்க்கையே கிடையாது அபிஷேகத்தை குறை சொல்லிட்டா அபிஷேகத்துல நிரம்புறவங்களை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு அபிஷேகத்துல இப்படி நிறைய கூடாது அப்படி நிறைய கூடாதுன்னு நீ கேள்வி கேட்டுட்டு போயிட்டினா உனக்குள்ள ஆண் பிள்ளை உருவாகாது கடைசி வரை அவள் மலடியே she had no child until the death, and she was barren until her end. If you are going to criticize the Holy Spirit, then you will be barren without male child. அபிஷேகத்துல நிரம்பாத எந்த ஊழியனும் ஒரு மலடிதான் Any servant of God is not getting filled in the spirit. அந்நிய பாஷை பேசாத ஊழியக்காரன் ஒரு மலடி Servant of God is not filling an, un- uh, speaking in unknown அந்நிய tongues. பாஷை வாசை வாயை திறந்து பேசாத ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரன் அல்ல The servant of God is not speaking in unknown tongues is not a servant of God also. அபிஷேகம் இல்லாத விசுவாசியும் விசுவாசியும் அல்ல Believer who is not having anointing or is not a believer அது too. உள்ள வரும்பொழுது அவனால சும்மா இருக்க முடியாது களி கூறுவான் ஏனென்றால் என்றால் அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த சந்தோஷமும் கிடையாது ஏசு என்னை ரட்சித்தார் ஏசு என்னை கழுவினார் என்னை ஏசு என்னை நேசித்தார் ஏசு என்னை அன்பு கூர்ந்தார் ஏசு எனக்குள்ளே இருக்கிறார் அதை கேட்கும் பொழுதே அவனால உட்கார முடியாது when he is coming into this he has no other rejoicing because the lord has loved him so much jesus loved him so much he he has uh, embraced him so much and he cannot be without rejoicing தாவீதுக்கு உடன்படிக்கை பெட்டி வருதுன்னு சொன்னா அவனால நிக்க முடியல முழு பலத்தோடு நடனம் ஆடினான் when david knew that the ark of covenant is coming towards him he could not stand he he danced with all his heart இரண்டாவது நாள் கூட்டத்துக்கு ஒரு சிலர் எல்லாம் வரும் பொழுது அந்த கூட்டம் தொடங்கி போயிருச்சுன்னு உடனே அவங்க வரும்போதே ஆவில் நிறைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர்றதை பார்த்த உடனே அந்த ஆவியானவருடைய அசைவாடுதலை நான் நேரடியாக கண்டேன் second day when people were coming and the and the meeting was on they came uh, saying, saying that they were late they uh, they came with that same rejoicing i saw that பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்கிறார் the holy spirit is making us to rejoice and live லூக்கா 10 21 ல இயேசு ஆவியிலே கலிகூர்ந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டினார் in luke 10 21 we see a life which jesus lived in a rejoicing spirit 1 கொரிந்தியர் 14 2 ல தேவனோடு பேசுகிற நிலைக்கிற ஒரு வாழ்வு பரிசுத்தாவிலே நமக்கு கிடைத்திருக்கிறது In 1 Corinthians 14:2 we have a, we have received a life in Christ which is talking in spirit. சில நேரத்துல புருஷன்ட்ட பேசினா புருஷன் பேச மாட்டான் Sometimes when you speak to your husband your husband will not speak. சில நேரத்துல மனைவி நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா அது செவிடு மாதிரி போயிட்டே இருக்கும் Sometimes when you call your wife by name she will go as deaf. உங்க பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டு பாருங்க அப்படியே போயிட்டே இருப்பான் முழிச்சு தான் இருப்பான் பக்கத்துல தான் இருப்பான் ஒன்னும் பேச மாட்டான் அப்படியே உட்கார்ந்து இருப்பான் when you call your children they will just go he will be awake when by he will not speak ஆனா தேவனோடு நீ பேசி பாரு கர்த்தர் உன்னோடு பேசுவார் but you speak to god he will speak to you ஆண்டவரோடு பேசுற ஒரு பெரிய பாக்கியம் இந்த அபிஷேகத்துல நமக்கு கிடைச்சிருக்கு a greatest blessedness is uh, uh, given to us by anointing to speak to god மோசேயின் காலத்துல ஜனங்க சொன்னாங்க தேவன் எங்களோடு பேச வேண்டாம் நாங்கள் தேவனோடு பேசுறது இல்ல அந்த சத்தத்தை கேட்டாலே மிரட்சியா இருக்கு மோசே நீங்க போய் பேசிட்டு வாங்க அவர் என்ன சொல்றாங்க நாங்க ஆமென் போட்டுறோம் போட்டுறோம்னு சொன்னாங்க In the days of Moses, the people of God said that uh, we do not want to hear the voice of God, we do not want to see God, and they asked Moses to go and speak and come, whatever he commands will obey. ஆனால் இன்றைக்கு க- கத்தரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது Today we have got this privilege of talking with God. ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் அவர் நம்மோடு பேசுகிறார் God who is living in light when nobody can see is hearing our voice and is speaking to us. ரோமர் எட்டு பதிமூன்றின் படி Romans இந்த 8:13. அபிஷேகம் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழிக்க ஜெயமான வாழ்க்கைக்கு உதவி செய்கிறது This anointing is making us to mortify the deeds of the body and making us live a victorious அபிஷேகம் life. இறங்கும் பொழுது ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்படுகிறது When we receive the Holy Spirit, this mo- we are, through the Spirit, we mortify the deeds of the body. முந்தி நம்முடைய வாயை கட்டுப்படுத்த முடியாது Before we cannot control our mouth, முந்தி நம்முடைய கையை கட்டுப்படுத்த முடியாது before we cannot control our முந்தி hands, நம்முடைய கால்களை கட்டுப்படுத்த முடியாது before we cannot control our feet, முந்தி நம்முடைய பசியை கட்டுப்படுத்த முடியாது before we cannot control our hunger, முந்தி நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது before we cannot control our ஆனா anger. இன்னைக்கு நம்ம எல்லாம் கட்டுப்படுத்தப்படுறதுக்கு காரணம் என்ன But what's the reason for us to after all things இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் ஆகுறோமே அதுக்கு காரணம் என்ன today we control what's the reason அது மனப்பக்குவமா is that the uh, mind மனப்பக்குவமா அனுபவத்தில் உள்ள ஒரு பதிலா or is it the answer through experience அப்படி அல்ல it's not so நீ பெற்ற அபிஷேகத்துல அந்த ஆவியினால சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது through that spirit the deeds of the body are mortified அப்படி அழிக்கப்பட்டவர்கள் ஒரு விஷய கரங்களை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அபிஷேகம் கிடைக்கப்பட்ட பின்பு என்னுடைய சரீரத்தின் செய்கைகள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறதுன்னு சொல்றவங்க மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அடுத்ததாக இந்த அபிஷேகம் கனியுள்ள வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிறது nextly this anointing is leading us to fruitful life கலாத்தியர் 5 ஆம் அதிகாரம் 22 23 வசனங்களை பார்க்கும் பொழுது கலீஷியன்ஸ் சாப்டர் 5 வெர்சஸ் 22 ஆமென் கனியோ அன்பு சாந்தம் சமாதானம் விசுவாசம் தயவு நற்குணம் நீடிய பொறுமை இவையெல்லாம் வரிசையாக சொல்லப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் we know that the fruit of the spirit is love joy peace long suffering gentleness goodness and faith ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் அபிஷேகத்தினுடைய நோக்கம் a child of god should live a life which is fruitful that is the purpose of anointing அப்ப ஆவியில நிரம்பி அந்நிய பாசை பேசுறவங்க எல்லாம் பரிசுத்தவான்களா அப்படின்னு இந்த அந்நிய பாசை பேசாத கேள்வி ஒரு சில குருடர்கள் கேட்பார்கள் therefore some of the blind people who do not speak in tongues ask are all the people who are getting filled in the spirit are holy and perfect அப்படி அல்ல is it not so அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே ஒரு வேலையை நடப்பித்துக் கொண்டே வருகிறது anointing keeps on working doing a work within them நாட்கள் வர வர இந்த அபிஷேகத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒரு கனியுள்ள வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் as days goes by when they yield themselves they will live a fruitful life அடுத்து சங்கரியா 12 10 படி பார்க்கும் பொழுது nextly reading in Zechariah twelve ten இல்லாவிட்டால் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின் படி பார்க்கும் பொழுது or in Romans eight twenty-six. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது விண்ணப்பத்தின் ஆவி ஜெப வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார் When this Holy Spirit comes to us, he is giving us a life of prayer. வெற்றியுள்ள வாழ்வின் ஒரு அனுபவம் இந்த பரிசுத்தாவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது அது சத்தியத்தில் நடக்கிற வாழ்க்கை We receive a victorious life in this Holy Spirit that is working in truth. விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கை பரிசுத்தாவில் நமக்கு கிடைக்கிறது We receive the Holy Spirit that we should walk in faith. சுவிசேஷம் சொல்லக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கிறது We receive the power of declaring the gospel. ஊழியம் செய்யக்கூடிய வல்லமை இந்த வாழ்வு கிடைக்கிறது we receive this life of doing the ministry மகிழ்ச்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் the spirit is making us to live a joyful life தேவனோடு பேசக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கிறது we receive a life to speak with god சரீரத்தின் செய்கைகளை அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது we receive a life to mortify the deeds of the flesh கனியுள்ள ஒரு வாழ்க்கை தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது we receive a life of the, uh, revealing the fruits of the spirit அடுத்து ஜெப வாழ்க்கை nextly prayer life அபிஷேகத்துல இருக்கிறவனுக்கு இருக்கிற ஜெபம் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஜெபம் to the one who is in the spirit his prayer is valuable இந்த ஆவி வரும் பொழுது when this spirit comes இந்த ஜெப ஆவி வரும் பொழுது when this spirit of prayer comes வம்சம் வம்சமாய் ஜெபிக்கும் they will pray when they will pray from generation to generation கோத்திரம் கோத்திரமாய் ஜெபிக்கும் they will pray from tribe to tribe குடும்பம் குடும்பமாய் ஜெபிக்கும் they will pray as family to family ஸ்திரீகள் ஸ்திரீகளோடு ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் women will pray with women பிள்ளைகள் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள் children will pray alone ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஜெபிப்பார்கள் என்று சகரியா 12ல 10க்கு கீழே உள்ள வசனங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது in zechariah 12 verse 10 onwards you can see that they will pray individually ரோமர் கேட்டல நிருபத்தில் எட்டாம் அதிகாரத்தில் பவுலுடைய ஜெபத்தை பத்தி நான் பார்க்கும் பொழுது In Romans chapter 8, when we read of the prayer of Paul, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார் the Spirit is uh, within me making groanings uh, which cannot be uttered. ஆவியானவர் தேவ சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக எனக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார் The Spirit is making intercession for the saints within me. வெற்றியுள்ள வாழ்வு ஜெப வாழ்வை காண்பிக்கிறது A victorious life shows prayer life. பரிசுத்தாவி பெற்றவங்க உங்களால தூங்க முடியாது Those who have received the Holy Spirit cannot sleep. ஒரு அரை மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்து நமக்குள்ள ஒரு ஐக்கியத்தை இந்த ஆவியானவர் உண்டாக்குகிறார் nextly the spirit of God is making unity with us அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் பொழுது நமக்குள்ள ஐக்கிய குறைவுகள் குறைந்து கொண்டே வரும் ஐக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும் therefore when we receive the holy spirit all the lackings of uh, unity will go away and we will be united உங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கிறதா is the divisions among you கசப்புகள் இருக்கிறதா is the bitterness in you ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா is the high and low in you உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா is the difference of opinion யாரோடு நீங்கள் பேசாமல் முகத்தை தூக்கி கொண்டு போகிறீர்களா are you without speaking to anyone to you உங்களுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய செயலுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்று அர்த்தம் then you have not yet given to room for the holy spirit's work in you பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அது ஒரு ஐக்கியத்தை வேலையை உனக்குள்ளே நடப்பிக்கும் when the holy spirit comes into you it will do a work of பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மோடு கூட இருப்பதாக unity of the holy spirit may be with us பரிசுத்த ஆவியில வரும் பொழுது நம்ம ஆவியிலே ஒருமைப்பட்டவளாய் மாறுவோம் when we come to the holy spirit we will be united in the spirit நம்ம எல்லாரும் பலவிதமான தன்மை உள்ளவர்கள் தான் we are found in many different aspects ஆனா பரிசுத்த ஆவி நம்மை ஆவியிலே ஒருமைப்பாட்டை கொண்டு வருகிறது but the holy spirit is bringing bringing in unity within us. இதைக் குறித்து எபேசியர் 4:3ல பார்க்கும் பொழுது About this when we read in Ephesians 4. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். By the peace you preserve the oneness of the spirit. சமாதான கட்டு எப்படி உண்டாகிறது? How is the you bond of peace? இது ஆவியின் ஒருமையிலே உண்டாகிறது. This is in the unity of the spirit. ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற கசப்பு துக்கம் ஒரு சின்ன சின்ன ஏற்ற தாழ்வுகள் வரத்தான் செய்யும். There might be some ups and downs in our lives. ஒருத்தர் ஒரு பாதையில போணும் பாரு இன்னொருத்தர் இன்னொரு பாதையில போணும் பாரு one person will ask to go another way and the other will ask to go the other way பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு இடத்துல வாக்குவாதம் உண்டாகி விட்டது there was also a dispute between paul and barnabas அவர் மார்க்கை கூட்டி கொண்டு போணும்னு பர்னபா நிக்கிறார் மார்க்குவை தான் கூட்டிட்டு போகணும்னு பர்ணபா போராடுறாரு பர்ணபா wants striving that in order take Mark with him பவுல் சொல்றாரு அவன் வேண்டவே வேண்டாம்னு சொல்றாரு பவுல் said to not want it ஊழியத்தின் ஆவி இல்லாதவன கூட்டிட்டு போக முடியாது பிகாஸ் வித்out the spirit of ministry cannot call இவர் சொல்றாரு இல்ல இல்ல ஊழியத்தின் ஆவி இல்லாட்டாலும் ஏதோ தப்பு பண்ணிட்டான் வாங்க நம்ம கூட்டிட்டு போலாம்னு சொல்றான் but he said that he does not have the spirit of ministry let's call him பவுல் சொல்றான் ஊழியத்தின் ஆவி இல்லாதவன நான் கூட்டிட்டு போக முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு போய்டான் he said we cannot call anybody without the spirit of ministry we cannot carry ஊழியத்தின் நிமித்தம் சில வாக்குவாதங்கள் சில கோபங்கள் உண்டானது because of the ministry there was some dispute and anger ana கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது பர்னபாவை மார்க்கவை கூட்டிக் கொண்டு வா என்று இதே பவுல் பேசுகிறார் but in reading in galatians we read that same this same paul is calling mark இருந்து enna velangi கொள்கிறோம் what we understand சின்ன சின்ன காரியங்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள சரியா வேலை செஞ்சா நீ ஒப்புரவாகி விடுவ ஐக்கியமாயிருவ சமாதானமாகி viduvai even if there be small disputations if the holy spirit is working in you you will be united and you will be at peace எபேசியர் 3:16ல la paarkumbolude ephesians 3:16 உள்ளான மனுஷனில் பலப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆவி ஆவியினாலே நமக்கு அருளப்படுகிறது by the spirit we are made to be strengthened with the inner man நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் you shall be strengthened with might by his spirit in the inner man நம்முடைய வெளியரங்கமான தோற்றத்தில் நம்ம பலவீனர்களாக சோர்ந்தவர்களாக நம்முடைய வியாதியஸ்தர்களாக இருக்கலாம் ஆனா உள்ளான மனுஷன்ல நமக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங் இருக்க வேண்டும் externally we might found us weak and sick and but in our, in our man we should be strong அப்போஸ்தலர் 1:8 ஐ பார்க்கும் பொழுது we read in acts 1:8 நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் ஆவியினாலே மாறுவீர்கள் you shall be strengthened strengthened and he shall be witnesses. அபிஷேகம் ஒரு மனிதனை சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறது The Holy Spirit is leading a man into life of witness. நேரம் இல்லை there's no time 1 கொரிந்தியர் 14 4ல பார்க்கும் பொழுது 1 Corinthians 4:14 இந்த அபிஷேகம் ஒரு மனிதனை பக்தி விருத்தி உள்ள வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது this anointing is leading a man to life of edification இந்த அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா நீ பக்தி விருத்தி அடைய முடியாது without this anointing you cannot be edified அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் he who is speaking in unknown tongues is speaking for his own edification தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் he who is prophesying is speaking for the edification of the church பக்தி விருத்தி என்பது ரெண்டு அனுபவத்திலே இருக்கிறது edification in two aspects ஒன்று தனக்குள்ளே பக்தி விருத்தி One is edification within himself. இரண்டாவது சபைக்கு பக்தி விருத்தி Secondly, edification to the இந்த church. ரெண்டுமே பரிசுத்தாவியின் மூலமாகத்தான் உண்டாகிறது Both these are happening only to the Holy Ghost. அந்நிய பாஷை பேசாம ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது அவனுக்குள்ள மைண்ட்ல வேற ஒரு ஆபரேட் நடந்துகிட்டே இருக்கும் If one is not uh, speaking in unknown tongues, then he cannot be edified. There's some other spirit working within him. முதலாம் குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது First Corinthians 2 verse 15. ஆவியிலே அபிஷேகம் பெற்றவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான் He who is anointed in the spirit will judge all things அபிஷேகம் ஒரு நிதானிக்கிற வாழ்வை நமக்கு தருகிறது the anointing will become a discerning spirit என்ன என்ன எதற்காக யார் எதற்காக எப்பொழுது இப்படி ஒரு நிதானிப்பு இந்த அபிஷேகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது such a discerning as to what and why and how such discerning is coming into my behold spirit ஆவிக்கு உரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனால் மற்ற ஒருவனாலும் அவன் நிதானிக்கப்பட மாட்டான் he who is spiritual can discern all things but he is not discerned by the others அடுத்து இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது அன்பாய் வாழ உதவி செய்கிறது nextly especially when this Holy Spirit comes, it is making us to live a life of love. இருக்கிறதுல தொண்ணூத்தி எட்டு பெர்சென்ட் அபிஷேகம் பெற்றவங்க தான் There are 98% of them who are anointed என்னவோ here. புதுசா சொல்லிட்டு போறாரே நமக்கெல்லாம் இது இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா இதெல்லாம் இல்லாதனால தான் வீட்ல குடும்பத்துல பிரச்சனை சபைகள்ல எல்லா இடத்துலயும் குழப்பங்களும் அஹ், போராட்டங்களும் அதிகரிக்கிறது Are you thinking something new newly and speaking? Because such things are not prevailing, only there are confusions and families and churches today. ரோமர் 5 ஐந்தின் படி According to Romans 5 மேலும் five, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது the Holy Ghost is shed abroad in our hearts hearts by the Holy Spirit. அன்பாய் வாழ நமக்கு இந்த ஆவியானவர் உதவி seigirar The Holy Spirit is helping us to live a life of love. inda anbu வரும் when this love comes to us. modalam முதலாம் கொரிந்தியர் 13ஆம் padi according to first Corinthians chapter 13 inda anda anbin padi nam thaanguvom sagippom sumappom nambuvom விசுவாசிப்போம் ellam seivom by this love we will endure we will bear we will believe all things and will do everything இந்த அபிஷேகம் இல்லாத பட்சத்தில் இல்லாவிட்டால் அபிஷேகத்தினுடைய குறைந்த பட்சத்தில் தான் நமக்கு விசுவாசிக்க முடியல நம்ப முடியல தாங்க முடியல சுமக்க முடியல ஏந்த முடியல only when we lack in this love on this anointing we cannot bear we cannot believe we cannot hope we cannot endure அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 17 ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது 2:16 when we see அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 17 ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது we read in acts 2:17 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது வாலிபர்கள் மூப்பர்கள் தரிசனங்களை சொப்பனங்களை காண்பார்கள் ஆவி மாறுகிறது ஒரு நிச்சயம் ஒரு வாழ்வாய் மாறுகிறது he உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இல்லாவிட்டால் கொடுப்பார் beloved கிறிஸ்துவுக்குள் எப்ப எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணை உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் You should lead your life overcoming in Christ and lead in it. எல்லா இடங்களிலும் நீங்கள் அவரை வெளிப்படுத்த வேண்டும் In all places you should reveal him. அப்படி வாழ வேண்டுமானால் சரியான ஒரு அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு தேவை If you should so live, then a right filling of anointing is needed. அபிஷேகம் வந்து ஒரு பெரிய ஊற்று The anointing is a spring. அதுல இருந்து நீங்க எவ்வளவு நாளும் மொண்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் You can fill yourself and uh, drink இல்லாவிட்டால் the fountain. அபிஷேகம் ஒரு சமுத்திரம் Or uh, this anointing is an ocean. அதுல எந்த குறைவுமே வராது There is no shortcomings at all. நீ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் You can keep on drag- dragging, ஆ, dragging உன்னுடைய water. வாழ்க்கையினுடைய எல்லா அம்சத்திற்கும் ஆவியானவர் உதவி செய்வார் For all aspects of your life, the Spirit will help you. கொஞ்சம் வீக் ஆயிட்டியா If you are weak, ஆ, உடனே ஆவியானவர் கூப்பிடு immediately call the Holy Spirit. ரோமர் எட்டு இருபத்தி ஆறின் படி பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார் According to Romans 8:26, in our weakness, us he is helping us சமாதானம் இல்லையா Is there no peace? ஆ, உனக்கு பலன் இல்லையா Have you no strength? உனக்கு ஜீவன் இல்லையா Have you no life? ஆவியானவர் கூப்பிடு Call the Holy Spirit. ரோமர் எட்டு ஆறின் படி ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா According to Romans 8:6, uh, to the spiritual minded is life and is peace. குடும்பத்துல பிரிவினை உண்டாயிருச்சா Is there division in your family? ஆவியானவர் கூப்பிடு Call the Holy Spirit. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை அவர் காத்துக்கொள்ள ஆரம்பிப்பார் By the bond of peace, He will be preserving, helping the unity. நீ அனலும் இன்றி குளிர் குளிரும் இன்றி வாழக்கூடாது You should not be hot or cold. ஆவியிலே அனலாயிருங்கள் You should be fervent in spirit. உடல் உள்ள வாழ்க்கையை தருவது ஆவியானவரே giving a fervency in spirit is the spirit of God பதினெட்டு இருபத்தி ஐந்துல அவன் ஆவியில் அனல் உள்ளவனாய் வாழ்ந்தான் என்று ஒரு மனிதன் அப்போல்லோவை குறித்து சொல்லி இருக்கிறது Acts 18:25 it is said that of Apollos that he lived in the spirit அபிஷேகத்தில் நீ ஒண்ணுமே இல்லாம இருக்க கூடாது you should not be slackful and எல்லாரும் ஆவியில் நிரம்பும்போது தலைய கீழே போட்டு செத்து போன கோழி போறி இருக்க கூடாது you should not be bending your heads and when all are getting filled in the spirit it's like that அனல் பற்றி பிடிக்க வேண்டும் that fire should quench everybody உனக்குள்ள இருக்கிற அக்னி பக்கத்துல உள்ளவன பிடிக்கணும் The fire within you should go and catch the other next person. இப்ப தீட்டு தீட்டுக்களை குறித்து நீங்கள் வேதத்துல படித்தால் When you read about Titus, அந்த ஒரு தீட்டு தீட்டு தீட்டுகள் when you read பாவம். about defilements, ஆ, அது ஒருத்தன் தொட்டுட்டானா அ- அது என்னது தீட்டு when one is touching the other, he is தொட்டவனை defilement. தொட்டவன் தீட்டு or one who is touching the other person is அடுத்து defiled அவன ஒருத்தன் தொட்டுட்டானா தீட்டு and one who is touching the next person is defiled இந்த கரண்ட்ல போய் ஒருத்தன் கை வச்சிட்டானா அவன தொட்டவன் தொங்கிட்டு இருப்பான் அவன தொட்டவன் அடுத்து தொங்கிட்டு இருப்பான் இப்படி வரிசையா தொங்கிட்டே இருப்பான் அதே போல அக்கினி உனக்குள்ள அனல் வந்துருச்சுன்னா இந்த ஹால்ல இருக்கிற எல்லாருக்கும் அனல் பத்தி எரியும் one who is going holding on to the current they, he will be caught and the next person who is holding also will be caught like this this fire when it is catching hold of you it will catch each and every one ஆவியானவர் உனக்குள்ள வந்தா உன்னை நடத்த ஆரம்பிப்பாரு when the holy spirit comes into it he will lead you போகாத you don't go pesada don't speak இந்த வார்த்தையை பேசு speak this word இந்த இடத்துல nillada don't stand here எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் those who are led by the spirit of god they are the sons of god adutha அபிஷேகத்தினுடைய vaalvu endru உற்சாகமான aavi nextly this life of the spirit is a fervent spirit சங்கீதக்காரன் solran na vaalkaiyila தோற்று போயிட்டேன் ஆண்டவரே ஆனால் enak உற்சாகமான aavi ennai தாங்கும்படி seiyum psalmist says that i have failed in my life but still give me an inspiring spirit abhishekam பெற்ற pinbu உற்சாகமா irkanum after getting filled in the spirit you should be inspired ஒரு சில ஒரு சில நாலு நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கு அப்படித்தான் இருக்கு அப்படிவாங்க After four days of meeting, they will ask us ஐயோ how you நீ were. தயவு செய்து வராமல் இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும் How good it will be you didn't come at all. இப்படி நாலு பேர் அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கிறேன்னு போனான்னா ரிசல்ட் ஃபெயில் ஆயிடும் If four of them will say that it's just like that, then the result is failure. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் You make me your inspiring spirit to நான் work. ஒரு காலத்துல ஊழியம் செஞ்சேன் இப்ப விட்டுட்டேன் Once ஆனா upon- கத்தாவை மறுபடியும் எனக்கு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் Once upon a time, I did the ministry, but now I've left, you give me that inspiring spirit. மறுபடியும் to ஓடி serve. ஆடி ஓடி திரிந்து கத்தருக்காக எதையாவது நான் செய்யணும் Again, I want to run about and do something for the Lord. ஏதாவது கத்தருக்காக நான் பாடுபடணும் I have to suffer something for God. சுவிசேஷத்திற்காக சபைக்காக உபதேசத்திற்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் For the sake of gospel, for the sake of church, I have to do something. நீ ஒரு மந்த ஆவியினால தாக்கப்பட்ட நிலவரத்தோடு நீ திரும்பி போக கூடாது You should not be attacked by this dumb spirit and go back. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை இருக்கிறது you have a zealous life. ஆவியில அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வைராக்கியம் Those who are receiving this spirit of anointing, they should have a zealous spirit. ஜெயிச்சு செய்யணுங்கிற வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் ஒரு மோட்டிவ் இருக்கணும் உனக்கு you should have zealousness in you to overcome அப்போஸ்தல 17 16ல பவுலுக்கு இந்த வைராக்கியம் இருந்தது reading in acts 17 16 paul had this zealousness ஒரு பிரசங்கம் பண்ணாலே ஆவியில வைராக்கியத்துல தான் பேசுவான் when he is preaching he will speak with that inspiration தூங்கு தூங்கு மூஞ்சி மாதிரி பண்ண மாட்டான் he will not speak as though to பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணுவான் he will speak in zealousness ஆவியில அவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம் ஏனென்றால் சியோனில் உள்ள கர்த்தர் வந்து வைராக்கியம் உள்ள கர்த்தர் he was zealous in the spirit because God in Zion is zealous too. அந்த வார்த்தையே अनेகரை உயிர்ப்பிக்க கூடியது. That same word is inspiring many. தன் ஆவியில் அவன் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். He was stirred up in the spirit. 18 6ல 5ல பார்க்கும் பொழுது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். In Acts 18:5 you see that the Paul was zealous. சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. God says that he is zealous for Zion and Jerusalem. இயேசு தேவாலயத்துக்கு வந்த பொழுது சொல்லுகிறார் என்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்து விட்டதுன்னு சொல்றார். When Jesus came to the temple of God he said that the zealousness of my house came upon me. அபிஷேகம் வந்தா நீ ஒரு வெறி பிடிச்சவன் போல கத்தருக்காக நிற்பாய் When the anointing comes upon you, you will stand zealous for God. ஆவியிலே ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழுங்க You should be living a life of fervent in spirit. ஆ, நல்ல ஒரு வைராக்கியமா கத்தருக்காக கொஞ்ச காலம் அது கத்தருக்காக வாழ்ந்து முடிச்சிடணும் You should live a few days pressed in the spirit and live finish your life. உள்ள வாழ்க்கை ஒன்று அதை இயேசுவுக்காக கொடுப்பதில் பெருமைப்படுகிறேன் ஒருத்தன் சொன்னான் One person said there's one life to live and I am proud to give it to the Christ. அடுத்து ஆவியில் கட்டுண்ட ஒரு வாழ்வு Nextly, as you are life bound in the spirit முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் கட்டியிருக்கார் அவனை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற ஒரு வாழ்க்கை the holy spirit is binding him and controlling him இதை அப்போஸ்தலர் 20 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனத்துல பவுல் பேசுகிறார் acts 20 22 said paul is speaking of this நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் i'm going to jerusalem bound in the spirit ஆவியிலே கட்டுண்டவனாய் நான் எருசலேமுக்கு போகிறேன் i go bound in the spirit and to jerusalem ஆவியில் கட்டுண்டவனாய் ஒருவன் சீயோனுக்கு போக வேண்டும் i um, one go to zion with god in spirit ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போக வேண்டும் one should go bound in spirit to jerusalem அதாவது ஆவி ஆவியானவர் அவனை ஃபுல்லா கட்டிட்டார் Therefore, the Holy Spirit bound him totally. அவர்தான் இனிமே அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும் And he cannot control him by himself. பேதுருடைய கடைய பேதுருடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் என்று இயேசு அவனோடு பேச ஆரம்பித்தார் Uh, Jesus spoke as to how the latter days of Peter would be found. என்ன சொன்னாரு What did he say? நீ இப்பொழுது உன்னுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் You are not walking, now walking on your own. நீ இள வயதில் உணவா இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்து ஊழியம் செய்தாய் When thou wast young, thou girdest thyself and walkest whither thou wouldest. நீ முதிர் வயதிலுனாய் ஆகும் பொழுது But when thou shalt be உன் கைகளை நீட்டுவாய் ஆவியானவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார் and the holy spirit shall gird thee and carry thee where thou wouldest not முழுவதும் ஆவியானவர் உன்னை உன்னை கட்டுப்படுத்தி கொண்டு போணும் the holy spirit should take fully control you and go நீயா போய் எங்கயாவது அடி வாங்கிட்டு திரும்பி வரக்கூடாது தோற்று போய் திரும்பி வரக்கூடாது அடி நீ செத்து போன முகத்தோடு திரும்பி வரக்கூடாது you should not go anywhere and be beaten and come, become with failures and come as a dead face கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் is causing us to triumph in christ அபிஷேகத்துக்குள் வெற்றி ஒரு வெற்றி சிறக்க பண்ணுகிற வாழ்க்கை மறைந்திருக்கிறார் in anointing there's a life of triumph எல்லா இடங்களிலும் நீ ஜெயிக்க கூடிய ஒரு நபர் you are a person who is overcoming in all எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் வாசனையை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று நீ சொல்ல வேண்டும் in all places you should you should have the sweet way of Christ உன்னால முடியலையா are you not able to do நீ ஆவியானவர்ட்ட ஒப்பு கொடு you yield to the Holy Spirit உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார் God says it's not by might nor by power but by my spirit உன்னால முடியாத போராட்டங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடு the problem problems which is impossible with you, you give to the hands of the ஏ- Lord. ஏ- ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதுல பார்க்கும் பொழுது And we read in Isaiah chapter ஆ, 59, நீ உன்னை ஒப்பு கொடு you yield yourself to God கர்த்தர் உனக்கு கொடியேற்றுவார் the lord will back, lift his banner வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று ஏசாயா 59 19 இல் நாம் பார்க்க முடியும் in isaiah 59 19 we see when the enemy shall come as a flood the spirit of the lord shall lift his எப்பொழுதும் வெற்றி சிறக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது the life of uh, in christ is found that you might overcome in everything ஒருவேளை நீங்கள் சூழ்நிலைகளில் தோற்று போனவர்களாக இருக்கலாம் maybe in situations you are failed பின்வாங்கினவர்களாக இருக்கலாம் you might be backslidden ஜெப வாழ்க்கை குறைந்து இருந்து போனவர்களாக இருக்கலாம் சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கலாம் விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கலாம் ஊழியம் செய்யாமல் சுவிசேஷம் சொல்லாமல் நிறுத்தி இருக்கலாம் வைராக்கியங்களும் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஜபம் குறைந்து போயிருக்கலாம் சாட்சியான வாழ்க்கை குறைந்து போயிருக்கலாம் உள்ளான மனுஷன் நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கலாம் பக்தி விருத்தி இல்லாமல் இருக்கலாம் உன்னுடைய சுயத்தில் சுத்தி திரியவனாயிருக்கலாம் yourself you might have been roaming about உற்சாகம் illamal mandamai போய் இருக்கலாம் without inspiration you will be down ani நீ பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருக்கலாம் you might be weak and should be சமாதான கேடிலே நீ காணப்பட்டிருக்கலாம் you should have been found without peace anal எப்பொழுதும் kristuvukkul எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற அவருடைய வல்லமை குன்றி போகவும் இல்லை மாறி போகவும் இல்லை but his power which causes you to triumph in Christ always has not decreased or diminished நீ viswasithal if you believe today எப்பொழுது nee vaanjithal if you desire இந்த கடைசி கூட்டத்தில் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வருவார் in this last last meeting, the God, Spirit of God who is making you triumph will come to ஆண்டவரே you. இதுவரை நான் எப்படி வாழ்ந்தேனோ அது என்ன கணக்கோ தெரியாது இனிமேல் நான் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள் Lord, I do not know how I have lived thus far, but hereafter I need a victorious life. All those who desire this, close your eyes and kneel down. என்னை கொண்டு உம்மை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன்னு சொல்றவங்க பைபிள் எல்லாம் மூடி வைத்து முழங்கால் படியிடுங்கள் Reveal unto me yourself, and those of them who who want to desire like this, you close your eyes and kneel down. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கூட்டம் முடிஞ்சு போயிடும் I am so grieved that after some time, this meeting is getting over. என்ன ஒரு 40 மினிட்ஸ் தான் அதுக்கு முன்னால நீங்க எத்தனை பேரு இந்த கிஃப்ட பெற்றுக்கொள்ள போறீங்களோ எனக்கு தெரியல Just forty minutes and do not know how many of them will give, receive this gift. என் ஆவியில நான் பரிதபிக்கிறேன் In my soul, I am grieving. அஹ், வெற்றி சிறக்க பண்ணுகிற இந்த வாழ்க்கையை எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு சுவீகரித்துக் கொள்ள போகிறீங்கன்னு தெரியல I do not know how many of you are going to inherit this life of இந்த victorious. வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையை இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டால் உங்களை பூமியில எவனும் அசைக்க முடியாது If you receive this life according to this verse, nobody can shake you in this world. அங்கங்க எழும்பாத Don't trace it from there. அஹ், அங்கங்க திரும்பி பார்க்காத Don't turn back and look. கண்ணை மூடு Close your eyes. முழங்கால் படியிடுங்கள் Kneel down. வேதத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள் Uh, Put away your Bible. ஏனென்றால் வேதம் மிகவும் முக்கியமானது ஆவியில நிரம்பும் பொழுது நம்முடைய கால்கள் அதில் படுவது அவ்வளவு புனிதமான காரியம் அல்ல Because the word of God is most important and our feet being uh, shod on it is not uh, so good- so much divine. அஹ், அது வந்து தெய்வீகமான காரியம் கிடையாது That is not godly too. அஹ், அதனால் அதை ஒதுக்கி வைத்து விடுங்கள் Therefore put aside your word of இல்லாவிட்டால் God. முன்பாக ஸ்டேஜ்ல கொண்டு வந்து வைத்து விடுங்கள் If possible, come bring it to the stage. மற்ற எல்லாரும் கண்களை மூடுங்க all of the rest you close your eyes நான் திரும்பவும் சொல்றேன் i again repeat இந்த நாள் நாள் கூட்டத்துக்கு முடிந்து இந்த 20 சபையில உள்ள யாராவது குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் சொன்னா நீ சரியான அபிஷேகத்தை பெறல அது உன்னுடைய தவறு after the close of the four days meeting if any of you in any church might say that you have problems in your families then you have not rightly filled in spirit ஏன் சபையில குழப்பம் there is problem in my church என் ஊழியத்துல குழப்பம் this problem with my ministry என் மைண்ட்ல குழப்பம் this problem in my mind என் தொழில்ல problem this problem in my business என் புருஷன் பிரச்சனை this problem with my husband என் மனைவி பிரச்சனை problem with my wife இது எல்லாத்தையும் இந்த அக்னி அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போய்டும் all this this fire will take away எல்லா தோல்விகளையும் புரட்டி போட்டு விடும் all the failures it will topple down பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் நீ சமபூமியாய் மாறுவாய் oh great mountain what art thou you shall become a plain எத்தனை பேருக்கு வெற்றி வாழ்க்கை வேணும் how many of you want this which is life வெற்றி வாழ்க்கை வேணும்ங்கறவங்க எந்த மூலையில இருந்தாலும் இந்த ஹாலுக்குள்ள வந்து முழங்கால் போடு all of them who wanted a victorious life you come and kneel down this place இப்ப உள்ள இடம் இல்லையா பின்னால நீ அந்த தார்பாயில சேர் கிட்டயே முழங்கால் போடு கர்த்தாவே நான் வெற்றியோடு என்னுடைய ஓட்டத்தை முடிக்க வாஞ்சிக்கிறேன் even besides you chair you kneel down and ask god lord i want to finish my life victoriously பழைய ஏற்பாட்டிலே ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டீர் இன்றைக்கு எல்லா அம்சத்திற்கும் நீர் போதுமானவர் in all the old testament it's forgiven for only for specific purpose but for all aspects you are sufficient கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் praise be to god who causes us to triumph in Christ always. கத்தாவே வெற்றி வாழ்வின் அபிஷேகத்தை இன்றைக்கு எனக்கு தாரும் Lord, give me the anointing of a victorious life.